இதுவும் அது மூன்று மூன்று மூன்றுமே மூன்று தேவர் தேடிடும் மூன்று மஞ்செழுத்துமாய் முழங்கும் அவ்வெழுத்துளே இன்ற தாயும் அப்பனும் இயங்குகின்ற நாதமும் தோன்று மண்டலத்திலே சொல்லவெங்குமில்லையே யோகம் சோறுகின்ற பூத்தம் போல் சுணங்கு போல் கிடந்த நீர் நாறுகின்ற கும்புயில் நவின்றெழுந்த மூடரே சீருகின்ற ஐவரை சிணுக்கருக்க வல்லிரில் ஆறு கோடி வேணியார் ஆறில் ஆறிலொன்றிலாவிரே அம்பலம் வட்டமென்று உம்முளே மயக்கி வெளி அட்டவக்கரத்துளே அடக்கமொன்பொடுக்கமும் எட்டுமெட்டுமெட்டுமாயி அங்கு சக்கரத்துளே எட்டலாம் உதித்ததெம்பிரானை நான் அறிந்த பின் மௌன நிலை பேசுவானும் ஈசனே பிரம்ம ஜானமும் உளே ஆசையான ஐவரும் அலைத்தலைகள் செய்கிறார் ஆசையான ஐவரை அடக்கியோர் எழுத்திலே பேசிடாதிருப்பிரேல் நாதன் வந்தொலிக்குமே பஞ்சாட்சர மகிமை நம சிவாய அஞ்செழுத்தும் மேல் நிலைகளும் நம சிவாய அஞ்சில் அஞ்சு புராணமான மாயையும் நம சிவாய அஞ்செழுத்து நம்முளே இருக்கவே நம சிவாய உண்மையை நன்குரை செய்நாதனே குருபதேசம் பரமுனக்கு எனக்கு வேறு பயமில்லை பராபரா கரமெடுத்து நித்தலும் குவித்திட கடவதும் சிரமுருகியார்த்தலும் சிவபிரானே என்னலும் உரமெனக்கு நீ அளித்த ஓம் நம சிவாயமே பரசிருஷ்டி பச்சை மண் பதுப்பிலே பழுப்பதிர்ந்த வேட்டுவன் நித்தமும் நினைந்திட நினைந்த வண்ணமாயிடும் பச்சை மண்ணிடிந்து போய் பரந்த தும்பியாயிடும் பித்தர்காலறிந்து கொள்பிரானிருந்த கோலமே தாரக உபதேசம் ஒளியதான காஷி மீது வந்ததங்கு ஓர்கெலாம் வெளியதான ஜோதி மேனி விஸ்வநாதனானவன் தெளியும் அங்கை உடனிருந்து செப்புகின்ற தாரகம் எளியதோரி ராம ராம ராமவிந்த நாமமே ஞானிகள் உண்மை விழியினோடு புனல் விளைந்த வில்வவல்லியோனியும் வெளியிலே பிதற்றலாம் விளைவு நின்றதில்லையே வெளி பரந்த தேகமும் வெளிக்குள் மூல வித்தையும் தெளியும் வல்ல ஞானிகள் தெளிந்திருத்தல் திண்ணமே பஞ்சாட்சர மகிமை ஓம் நம சிவாயமே உணர்ந்தமை உணர்ந்த பின் ஓம் நம சிவாயமே உணர்ந்துமை தெளிந்த பின் ஓம் நம சிவாயமே உணர்ந்துமை உணர்ந்த பின் ஓம் நம சிவாயமே உட்கலந்து நிற்குமே ஜீவன் முக்தர் நிலை அல்லல் வாசல் ஒன்பது மறுத்தடைந்த வாசலும் சொல்லு வாசல் ஓரைந்தும் சொம்மி விம்மி நின்றதும் நல்ல வாசலை திறந்து ஞான வாசலூடு போய் எல்லை வாசல் கண்டவர் இனி பிறப்பதில்லையே கடவுளின் பூர்ணத்துவமும் ஜீவன் ஆதியானதொன்றுமே அநேக நேக ரூபமாய் ஜாதிபேதமாய் எழுந்த ஜீவனான பெண் ஆவியோடு ஆடுகின்ற மீண்டும் அந்த சென்மமாம் சோதியான ஞானியர்க்கு சுத்தமாயிருப்பரே மாயையின் சிறப்புரைத்தல் மலர்ந்ததாது மூலமாய் வையகம் மலர்ந்ததும் மலர்ந்த பூமயக்கம் வந்தடுத்ததும் விடுத்ததும் புலன்களைந்து பொறி கலங்கி பூமி மேல் விழுந்ததும் இளங்கலங்கி நின்ற மாயம் என்ன மாயமீசனே ஞானியாவான் இவன் எனல் பாரடங்க உள்ளதும் பரந்தவானமுள்ளதும் ஓரிடமுமின்றியே ஒன்றி நின்ற ஒன் சுடர் ஆரிடமுமின்றியே அகத்துளும் புறத்துளும் சீரிடங்கள் கண்டவர் சிவன் தெரிந்த ஞானியே தலையாத்திரை நீக்கல் மண்கிடாரமே சுமந்து மலையுளேறி மருகிறீர் எண்படாத காரியங்கள் இயலுமென்று கூறுரேர் தம்பிரானை நாள்கள் தோறும் தரையிலே தலைப்பட கும்பிடாத மாந்தரோடு கூடி வாழ்வதெங்கனே ஜீவனொடுக்கம் உணர்தல் நாவிதூழழிந்ததும் நலங்குலம் அழிந்ததும் மேவு தேரழிந்ததும் விஷாரமும் குறைந்ததும் பாவி காளிதென்ன மாயம் வாமநாடு பூசலாய் ஆவியாரடங்கினால் ஐவரும் அடங்குவார் கிரியை நிலை வீடெடுத்து வேள்வி செய்து மெய்யரோடு பொய்யுமா மாடு மக்கள் பெண்டி சுற்றம் என்றிருக்கும் ஆந்தர்கள் நாடு பெற்ற நண்பர் கையில் ஓலை வந்தழைத்த போது ஆடு பெற்றதவ்விலை பெறாது காணும் இவ்வுடல் கடவுளின் உண்மை கூறல் இல்லை இல்லை இல்லை என்று இயம்புகின்ற காள் இல்லை என்று நின்றதொன்றை இல்லை என்னலாகுமோ இல்லையல்ல ஒன்றுமல்ல இரண்டும் ஒன்றி நின்றதை எல்லை கண்டு கொண்ட பேர் இனி பிறப்பதில்லையே ராமநாம மகிமை கார கார கார கார காவலூழி காவலன் போற போற போற போற போரில் நின்ற பொன்னியன் மாற மாற மாற மாற மரங்களேழும் எய்த ஸ்ரீ ராம ராம ராம ராம ராமவென்னும் நாமமே இதுவும் அது நீடப்பாரிலே பிறந்து நேயமான மாயந்தான் வீடு பேரிதென்ற போது வேண்டி இன்பம் வேண்டுமோ பாடினாலு வேதமும் பாரிலே படர்ந்ததோ நாடு ராம ராம ராம ராமவென்னும் நாமமே உயிரின் தன்மை உயிருரோ நன்மையாலுடலெடுத்து வருந்திடம் உயிர் உடம்பொழிந்த போது ரூப ரூபமாயிடும் உயிர் சிவத்தின் மாய்கையாகி ஒன்றையொன்று கொன்றிடம் உயிரும் சக்தி மாய்கையாகி ஒன்றையொன்று தின்னுமே சிவபெருமான் சிறப்பு நெட்டெழுத்து வட்டமோ நிறைந்த வல்லியோ நியம் நெட்டெழுத்தில் வட்டம் ஒன்று நின்றதொன்றும் கண்டிலேன் குற்றெழுத்தில் உற்றதென்று கொம்பு கால் குறித்திடில் நெட்டெழுத்தில் வட்டம் ஒன்றில் நேர்படான மீசனே அத்வைதம் விண்ணிலுள்ள தேவர்கள் அறியொணாதமை பொருள் கண்ணிலாணியாகவே கலந்து நின்றதெம்பிரான் மண்ணிலாம் பிறப்பறுத்து மலரடிகள் வைத்த பின் அண்ணலாரும் எம்முளே அமர்ந்து வாழ்வதுண்மையே இதுவும் அது விண்கடந்து நின்ற ஜோதி மேலை வாசலை திறந்து கண்களிக்க உள்ளுளே கலந்து பொக்கிருந்த பெண் மண் பிறந்த மாயமும் மயக்கமும் மறந்து போய் எண் கலந்த ஈசனோடு இசைந்திருப்பதுண்மையே சன்மார்க்க விளக்கம் மூலமான மூச்சதில் மூச்சறிந்து விட்ட பின் நாலு நாளும் முன்னிலோரு நாட்டமாகி நாட்டிடில் பாலனாகி நீடலாம் பரபிரம்மமாகலாம் ஆலமுண்ட கண்டராணை அம்மையானை உண்மையே ஒடுக்கம் மின்னெழுந்து மின் பறந்து மின்னொடுங்குமாறு போல் என்னுள்ளின்ற நின்ற என்னுளே அடங்குமே கண்ணுள்ளின்ற கண்ணில் நேர்மை கண்ணறிவிலாமையால் என்னுள்ளின்ற என்னை அன்றி யானறிந்ததில்லையே யோகம் இருக்கலாம் இருக்கலாம் அவனியில் இருக்கலாம் அரிக்குமால் பிரமனும் அகண்டம் ஏழ கற்றலாம் கருக்கொள்ளாத குழியிலே காலிலாத கண்ணிலே நெருப்பறை திறந்த பின்பு நீயம் நானும் ஈசனே அத்வைத்தம் ஏகபோகமாகியே இருவரும் ஒருவராய் போகமும் புணர்ச்சியும் பொருந்தமாறதெங்கனே ஆகிலும் அழகிலும் அதன் கணேயமான பின் ஷாவிலும் பிறக்கிலும் இல்லை இல்லை இல்லையே மனோபூஜை வேதனாலும் பூத்தமாய் விரவும் அங்கி நீரதாய் பாதமேகிலிங்கமாய் பரிந்து பூசை பண்ணினால் காதில் நின்று கடை திறந்து கட்டறுத்த ஞானிகள் ஆதி அந்தமும் கடந்து அறிய வீடதாகுமே யோக வழி பருத்தினூல் முறுக்கி விட்டு பஞ்சியோதும் மாதரே துருத்தி நூல் முறுக்கி விட்டு துன்பம் நீங்க வல்லிரில் கருத்தில் நூல் கலைப்படும் கால நூல் கழிந்திடம் திருத்தி நூல் கரவரும் சிவாய அஞ்செழுத்துமே அத்துவிதம் சாவதான தத்துவச்சடங்கு செய்யும் ஊமைகள் தேவர் கல்லும் ஆவரோ சிரிப்பதன்றி என் செய்வேன் மூவராலும் அறியுணாத முக்கணன் முதற்கொழுந்து காவலாக உம்முளே கலந்திருப்பன் காணுமே சரியை விலக்கல் காலை மாலை நீரிலே முழுகும் அந்த மூடர்கள் காலை மாலை நீரிலே கிடந்த தேரை என் பெரும் காலமே எழுந்திருந்து கண்கள் மூன்றில் ஒன்றினால் மூலமே நினைப்பராகில் முக்தி சித்தியாகுமே மதவாத மறுத்தல் எங்கள் தேவர் உங்கள் தேவர் என்றிரண்டு தேவரோ அங்குமங்குமாயிரண்டு தேவரே இருப்பரோ அங்குமிங்குமாகி நின்ற ஆதிமூர்த்தி ஒன்றலோ அங்கவாரம் சொன்ன பேர்கள் வாய்ப்புழுத்து மாழ்வரே தூமை விளக்கல் அரையறை இடைக்கிடை அன்று தூமை என்கிறேர் முறையறிந்து பிறந்த போதும் அன்று தூமை என்கிறேர் துறையறிந்த நீர் குளித்தால் அன்று தூமை என்கிறேர் பொறையிலாத நீஷரோடும் பொருந்துமாறதெங்கனே மெய்போத விளைவு சத்தம் வந்த வெளியிலே சலமிருந்து வந்ததும் மத்தமாகி நீரிலே துவண்டு மூழ்கு மூடரே சுத்தமேது கட்டதேது தூய்மை கண்டு நின்றதேது பித்த காயம் உற்றதேது பேதமேது போதமே பிறவி வந்த விதம் மாத மாதம் தூமை தான் மறந்து போன தூமை தான் மாதமற்று நின்றலோ வளர்ந்து ரூபமானது நாதமேது வேதமேது நற்குலங்களேதடா வேதமோதும் வேதியர் விளைந்தவாறும் பேசடா தூமையற்று நின்றலோ சுதீபமற்று நின்றது ஆண்மையற்று நின்றலோ வழக்கமற்று நின்றது ஆண்மையற்று ஆண்மையற்று சஞ்சலங்களன்று நின்ற தூமை தூமையற்ற காலம் சொல்லுமற்று நின்றதே தூமையின் பிரிவு ஊறி நின்ற தூமையை உறைந்து நின்ற ஜீவனை வேறு பேசி மூடரே விளைந்த வாரதேதடாம் நாறுகின்ற தூமையல்லோ நற்குலங்களாவன சீறுகின்ற மூடனே அத்தூமை நின்ற கோலமே இதுவும் அது தூமை கண்டு நின்ற பெண்ணின் தூமை தானும் ஊரியே சீமை எங்குமானும் பெண்ணம் சேர்ந்துலகம் கண்டதே தூமை தானும் ஆசையாய் துறந்திருந்த ஜீவனை தூமையற்று கொண்டிருந்த தேசமேது தேசமே அவாவை ஒழித்தல் வேணும் வேணுமென்று நீர் வீணுழன்று தேடுவேர் வேணுமென்று தேடினாலும் உள்ளதல்லதில்லையே வேணுமென்று தேடுகின்ற வேட்கையை திறந்த பின் வேணுமென்ற அப்பொருள் விரைந்து காணலாகுமே ஞானத்தின் பின் விளைவு சிட்டரோது வேதமும் சிறந்த ஆகமங்களும் நட்ட காரணங்களும் நவின்ற மெய்மை நூல்களும் கட்டி வைத்த போத்தகம் கதை குகந்த பித்தலாம் பெட்டதாய் முடிந்ததே பிரானையானறிந்த பின் கர்ப்பம் விளக்கல் நூறு கோடி ஆகமங்கள் நூறு கோடி மந்திரம் நூறு கோடி நாளிருந்தும் ஓதினால் அதன் பயன் ஆறு மாறு எழுத்துமாய் ஏறு சீரெழுத்தையோத ஈசன் வந்து பேசுமோ மோன நிலை காலை மாலை தம்மிலே கலந்து நின்ற காலனார் மாலை காலை ஆய்ச்சி வந்த மாயமேது செப்பிடேன் காலை மாலை அற்று நீர் கருத்திலே ஒடுங்கினால் காலை மாலையாகி நின்ற காலனில்லை இல்லையே மும்மண்டல சிறப்பு எட்டு மண்டலத்துளே இரண்டு மண்டலம் வளைத்து இட்ட மண்டலத்திலே எண்ணி ஆறு மண்டலம் தொட்ட மண்டலத்திலே தோன்றி மூன்று மண்டலம் நட்ட மண்டலத்திலே நாதநாடி நின்றதே இதுவும் அது நாலிரண்டு மண்டலத்துள்ளாத நின்றதெவ்விடம் காலிரண்டு மூல நாடி கண்டதங்குருத்திரன் சேரிரண்டு கண் கலந்து திசைகளெட்டு மூடியே மேலிரண்டு தான் கலந்து வீசியாடி நின்றதே இரண்டர கலத்தல் அம்மையப்பனப்பு நீர் அறிந்ததே அருகிலேர் அம்மையப்பனப்பு நீர் அரிய என்னரனுமாய் அம்மையப்பன் அப்புநீராதியாதியான பின் அம்மையப்பன் அன்னையன்றி யாருமில்லையானதே ரகசியம் ஒரு தரிப்பதற்கு முன் உடல் கலந்ததெங்கனே கருத்தரிப்பதற்கு முன் காரணங்கள் எங்கனே பொருத்தி வைத்த பூதமும் பொருந்துமாறு எங்கனே குறுத்திருத்தி வைத்த சொல் குறித்துணர்ந்து கொள்ளுமே முடிவின் விளைவு ஆதியுண்டு அந்தமில்லை அன்றினாலு வேதமில்லை ஜோதியுண்டு சொல்லுமில்லை சொல்லிருந்ததேதுமில்லை ஆதியான மூவரில் அமர்ந்திருந்த வாயுவும் ஆதியன்று தன்மையும் ஆறறிவதண்ணலே கடவுளுக்கு முக்கிய இடம் புலால் புலால் புலாலதென்று பேதமைகள் பேசுரேர் புலாலை விட்டு எம்பிரான் பிரிந்திருந்ததெங்கனே புலாலுமாய் பிதற்றுமாய் பேருலாவும் தானுமாய் புலாலிலே முளைத்தெழுந்த பித்தன் காணும் அத்தனே சைவ நீக்கல் உதிரமான பால் குடி தொக்க நீர் வளர்ந்ததும் இரதமாயிருந்ததொன்றிரண்டப்பட்டதென்னலாம் மதிரமாக விட்டதேது மாமிசப்புலாலதென்று சதிரமாய் வளர்ந்ததேது சைவரான மூடரே